சிறப்பான பட்டிமன்றத்தில் வந்து உண்மையான சுதந்திரம் யாருக்கு ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் தலைப்பு கல்யாணம் ஆன ஆண்கள் வந்து உடனே என்ன கேட்பாங்கன்னா சுதந்திரமா அப்படின்னா அப்படிம்பாங்க ஏன்னா கல்யாணம் வரைக்கும் தான் அதை அனுபவிக்க முடியும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதுங்க சுதந்திரம் அப்படின்னா என்னங்க அப்படிம்பாங்க பெண்கள் வந்து எங்களுக்கு எங்கேயா நீங்கள் எந்த காலத்துலேருந்து சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதையை வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க என்னென்னா சுதந்திரம் வந்து எங்களுக்கு முதல்ல பால்ய பால்ய விவாகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சாங்க அப்புறம் அவன் திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான்னா அதோட சரி அப்படின்னா அவன் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது பன்னெண்டு வயசில் கல்யாணம் முடிச்சு அல்லது எட்டு வயசில் கல்யாணம் மூச்சிருப்பாங்க எங்களுக்கு பதிமூணு வயசு பதினாலு வயசு உலகம் தெரியிற நேரத்தில் இல்லைம்மா நீ வந்து உன் புருஷன் போய் சேர்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்புறம் அதை மாற்றி அதுக்கப்புறம் பாலி அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் புருஷன் இறந்துட்டான்னு சொன்னால் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அதை மாற்றி அது ஏதோ போச்சுங்கிறதுக்காக நீ எப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னா அப்புறம் சின்ன வயசுலேயே வந்து சில பேர் வந்து விதவை ஆகிட்டா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உரிமையை கொடுத்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உரிமையாக வாங்கி இன்றைக்கி முப்பத்தி மூணு பர்சன்ட்டுக்கு அப்புறம் வேறு மறுபடியும் எங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சுதந்திரத்துக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் காரசாரமாக விவாதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதில் பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் வந்து வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையான சுதந்திரம் யாருக்கு இருக்கிறது ஆண்களுக்கா பெண்களுக்கானா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பதினாறு மூலம் சேலையை கட்டினாங்க அப்போல்லாம் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா போட அப்போல்லாம் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் பாபட தாவணி போட்டீங்க விட்டுட்டோம் அப்புறம் மீட்டி சூட்டி பூட்டி பைச்சாமா என்னென்னோ போட்டீங்க சரி போங்க அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் நாங்கள் அந்த வேட்டி சட்டை பேண்ட சட்டை தவிர மாற்றிருக்கிறோமா நீங்கள் ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிங்களே எந்த ஆம்பளையாவது புடவையும் பாவடையை கட்டிட்டு அலைகிறான் உங்களை மாதிரி நாங்கள் அதே மாதிரி தானே இருக்கோம் ஒரு சுதந்திரமாவது இருக்கா எங்களுக்கு அதன் போகட்டும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான் மசக்களி கசக்களி ரதக்களி கதக்களி நட்டுவாக்களி தான் வெள்ளை வீட்டுக்குள்ளே அதனை மசக்கலினா என்னன்னு கேட்குறேன் ஒரு டைலர் சொல்கிறாரு போன வருஷம் விற்காத கொசு வலைய கையில் வச்சு தைச்சு விடுவோம் சாருங்கிறான் அவன் மசக்களி போட பிள்ளைங்களுக்கு கொசுவே கிடைக்க மாட்டாங்க நான் அதில் எல்லா ட்ரெஸ்ஸையும் கூட நான் மன்னிச்சிடுவேங்க எதுக்கு சொல்கிறேங்க பாருங்க எங்களுக்கு எந்த சுதந்திரம் இல்லைங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த நைட்டின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க பா அது எவன்னு தெரியலை நம்மளை கண்டனா அடி பிச்சு எடுக்காமல் விட மாட்டேன் எங்க யார் யார் போகணும் விவசாய வேண்டாம் எங்க அப்பளை பத்த கிளவி எண்பத்தஞ்சு வயசுங்க எப்போ பட்டிமன்றம் முடிச்சுட்டு போனாலும் எனக்கு ஒரு நைட்டி எடுத்து கொடு நைட்டி எடுத்துடா உனக்கு எதுக்கு நைட்டி அப்படிங்கிற எய்த்த விட்டு கோயந்த மக்கா போட்டிருக்காடா அப்படின்னுச்சு அந்த கிழவிக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு அது ரெண்டு கண்ணு தெரியாமல் திண்ணையில படுத்து கிடக்கு அதுக்கு ஒரு நைட்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க அது கண்ணு தெரியாமல் ஒன்றுக்களை கையை விட்டுட்டு ஒன்றுக்களை காலை விட்டுவிட்டு மாட்டவும் முடியலை கலட்டவும் முடியலை வாய்க்கு நேரம் ஓட்ட போட்டு மூணு மாசமா சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க நைட்டியே நைட்டில் போட்டால் பரவாயில்ல நான் இப்போ கிராமத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையம் எல்லாம் போகும்போது அந்த காலத்தில் வந்து அந்த பாவாடை தாவணியில் பார்த்த உருவமான பாட்டெல்லாம் வந்தது அது இப்போ பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது என்னென்னா பட்டப்பகலில் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு கடை வீதியிலலாம் நைட் போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அது தெரியல என்னென்னு இது எடுத்து மாட்டிட்டா சௌரியமா இருக்குன்னு அப்படியே மாட்டிட்டு பகல்லையே இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா நம்ம ஊர் கோபி தானே இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கறது வந்து இப்படி கூட இவ்வளவு சுதந்திரம் கொடுத்து உங்களுக்கு வச்சிருக்கோம் நீங்க வந்து சுதந்திரம் இல்லை எங்களுக்கு ஆம்பளைக்கு தான் சுதந்திரம் எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு பேச வந்திருக்கீங்களா நான் கேட்கிறேன் அதுல என் மனைவி இந்த புருவ முடிய புடுங்குறதுக்கு மாசம் மூவாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க ஒன்னாறு ரூபாய்க்கு பிளேடு வாங்கி மூணு மாசமா சேவிங் பண்ணிட்டு இருக்கேன் நாலு பக்கத்தையும் நாலு மாசம் சேவிங் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன் புருவ முடிய புடுங்குறதுக்கு மூவாயிரம் ரூபாயா இந்த பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா பியூட்டி பார்லருக்கு பெத்த புள்ள அஞ்சு வயசு பயில அழைச்சிக்கிட்டு போயிருக்கு போன உடனே சேரில் உட்கார வச்சு அந்த அம்மாவை சேரில் அப்படி உட்கார வச்சு மேலே வெள்ளை துணியை போற்றி மாவெல்லாம் மூஞ்சில் போட்டு அப்பி ரெண்டு வெள்ளரிக்காய் ரவுண்டாக கட் பண்ணி கண்டில் வச்சுட்டுருக்கான் பெத்த பய தான் பெத்த தாயை பார்த்துவிட்டு அந்த கண்டிஷனில் ஐயா எம்மான்னு அலண்டவன் ஒன்றரை மாசமா சுரம் அடிக்குது குணப்படுத்த முடியல அவன் அப்புறம் டாக்டர் சொன்னார் இவன் எதை பார்த்து பயந்தானோ அதே கொண்ட திரும்ப காட்டுங்க அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஆயிருக்குங்கிறார் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டோம் இப்போ ஆம்பளை போராடிக்கிட்டு இருக்கான் எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க எனக்கு சுதந்திரம் கொடுங்க அப்படின்னு ஆம்பளை படாத பாடுபடுறான் எங்கள் வீட்டு தின்ன தெரு முக்கத்தில் வரும்போது எய்த்த வீட்டிலேருந்து ஒரு சொம்பு வந்து என் மண்டையில் டங்குன்னு அடிச்சிச்சு அந்த செம்பை பிடிச்சிட்டு கேட்டேன் ஏம்மா உனக்கு கோவம் வந்தால் அவன் புருஷன் அடி என்ன ஏம்மா அடிக்கிறேங்கிறேன் அவனை தான் குறி வச்சு அடித்தேன் குனிஞ்சுக்கிட்டான் தம்பி அதான் ஓம் மண்டையில் வந்துருச்சு ஆனால் எப்படி செம்பை கரெக்டாக பிடிச்சனுச்சு என் வீட்டில் டெய்லி இதே மாதிரி தான் பிடிக்கிறான் ஒரே ஒரு ஆள் தான் இந்த நாட்டில் சுதந்திரமாக இருந்து இறந்தார் யார் தெரியுமா எல்கேஜி படிக்கிற மாணவன் முதல் நூறு வயது கடந்த பெரியவர்கள் வரை ஜாதி மதம் மொழி இன வேறுபாடு இல்லாமல் கண்ணீர் விட்டு கதறிய மறைந்த மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் கல்யாணத்தில் காடு கட்டுன்னு சொல்கிறான் ஆம்பளைக்கு பெண்களுக்கு தாலி கட்டுன்னு மூணு முடிச்சு போடுறீங்கல்ல ஆம்பளைக்கு காடு கட்டுன்னு சொன்னானே இது வரைக்கும் எத்தனை கட்டுன்னு எவ்வளோ சொன்னானா பெண் அழைக்க போவாங்க மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் அந்த பொண்ணு கிளம்பி போகிறப்ப ஒரு பாட்டு போடுவான் பாருங்க மைக் செட்டில் புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறன் கேளு முன்னே கண்ணால் பேசும் பயக முன்னே செல்லாதே நீ காணாதத கண்டேன் என்று சொல்லாதே கண்ணால் பேசும் பயக முன்னே செல்லாதே நீ காணாதத கண்டேன் என்று சொல்லாதே இந்த அண்ணம் பேச்சு அமுத வார்த்தை தள்ளாதே நம்ம அப்பம் பாட்ட பேரை கெடுத்து கொள்ளாதே கொள்ளாதே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே இந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் வந்து காலை எடுத்து வச்ச உடனே அங்கே ஒரு பாட்டு போடுறான் மாப்பிள்ளைக்கு இல்லை ஆம்பிளைக்கு இல்லை பெண்ணுக்கு தான் போடுறான் மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா குணமிருக்கும் குளமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா ஐயா நான் கேட்குறேன் இப்போ பட்டு புடவை பட்டு ஜாக்கெட்டு மாலை போட்டு கையில் செண்டோட வர்ற பொம்பளை பிள்ளைக்கு மணமகளுக்கு பாட்டு போடுறிய அதே மாதிரி தானே மாப்பிள்ளைக்காரன் அவனும் பட்டு வேட்டி பட்டு சட்டை மாலை போட்டிருக்கான்ல அவனுக்கு ஒரு பாட்டு போட்டியான்னு கேட்டேன் பட்டுக்கோட்டையில் ஒரு பாட்டு போட்டான் பாருங்க ஒரு மண்டபத்தில் மாப்பிளைக்கு சும்மா சூப்பர் பாட்டியா மண்டபத்தை காலி பண்ணிட்டு போனான் ஏ டங்காமாரி நாதாரி நாதாரி பத்த ஊதாரி ஊதாரி பத்த முள்ள முள்ளமாரி முள்ளம் கன்றாதி பிடிச்சது ஏற்கனவே வெந்து நொந்து போயிருக்கிறோம் இந்த லட்சணத்தில் இது வேற போடுறியா நீ ஆனால் என் மனைவி மாதிரி யாரும் டிவி பார்க்க முடியாது பா வச்ச கண்ணு வாங்காப்ப பாப்பா கரண்ட் கட்டான கூட லைட் அடிச்சு பார்க்குறாயா டிவியில் அதில் என்ன நாடகத்தில் என்ன சொல்கிறான் அப்படி அவன் அவளோட சேர விடாத அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய அழிச்சு போடு இவளை விட்டுப்பாடா தம்பி அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த கதையை தவிர பாக்கி என்ன நடக்குது எங்க புருஷ பொண்டாட்டி அடிச்சா பொண்டாட்டி தானுங்க அழுகணும் சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் அழுகுறாயா இவன் பொண்டாட்டிக்கு அவன் ஆளுறான் அன்னைக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அண்ணன் கேட்கறேன் என் அண்ணன் பொண்டாட்டி சொல்லுதுப்பா டிவி பார்த்துக்கிட்டேன் வாங்க வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க கையை காட்டுறா திரும்பி பார்க்குற அது கக்கு சொல்லுங்க புருஷ லட்சணம் அப்படின்னா என்னடான்னு கேட்டால் சம்பாதிக்கிறதுங்கிறான் சம்பாதிக்கிறது முழுக்குங்க ஆண்கள் கடை வாங்குறதெல்லாம் ஆம்பளை அதை வசதியோடு வாழ்ந்து சுதந்திரமாக சுத்துறதெல்லாம் பெண்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அழகாக சொன்னார் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை என் காதலி பாப்பா காரணம் கேட்பா வேறு என்னதுன்னு புரியலை ஏழைக்கு காலம் சரியில்லை இந்த ஆம்பளைக்கு காலம் சரியில்லை மாதம் முப்பது நாளும் உழைச்சி வறுமை பிடிச்சி உடம்பு இழைச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோட நிற்கிறான் அவன் உனக்கு எனக்குன்னு பிக்கிறான் கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை பெண்களுக்குத்தான் எல்லா உரிமைகளும் கிடைக்கிறது சுதந்திரம் இல்லைன்னு நாங்கள் பேச வந்திருக்கிறோம் அப்படின்னா நான் கேட்குறேன் பன்னெண்டாவது படிக்கிற பொம்பளை புள்ள யூனிஃபார்மை கழட்டாம பாரில் போய் போதையை வாங்கி சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கு இந்த நாடு எங்கே குட்டிச்சவரை போய்கிட்டு இருக்கு இதை பற்றி ஒரு வார்த்தை காட்டில நீங்க ஒரு ஆளு ஆபாசமான உடை அணிப்பதனால தான் இந்த நாட்டில் பாலியல் வன் கொடுமை நடக்கும் சொன்னதுக்காக எல்லா பெண்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இது எங்களுடைய உரிமை இது எங்களுடைய கடமை இது எப்படி இங்கே கேட்கலாம்னு கேட்டீங்களே இப்போ நான் கேட்குறேன் இந்த பொம்பளை பிள்ளை குடிச்சிட்டு படத்துக்கு இருந்துச்சு இதை பற்றி எந்த மகள் ரமிப்பாது கேட்டீங்களா நீங்கள் நாங்க குடிப்போம் சொன்னியா அது வேண்டாம் இல்லைன்னா குடிக்காம இருக்கிறதுக்கு பெண்களுக்காக நாங்க உரிமையாக்கி விழிப்புணர்வு செய்ய போறோம்னு ஒரு அமைப்பாவது வெளியில வந்தீங்களா நீங்க இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்துட்டு படாத பாடு பட்டு கிடக்கிறோம் நாங்கள் எனவே இந்த சுதந்திர தின விழாவில் நடுவரவர்களே உண்மையான சுதந்திரம் பெண்களுக்குத்தான் இருக்கிறது ஆண்கள் நாங்கள் போராடுகின்ற காலமாக வந்துவிட்டது எங்களுக்கு சுதந்திரம் இல்லை ஆண்களுக்கு சுதந்திரம் இல்லை பெண்களுக்குத்தான் அதிக சுதந்திரம் என நல்ல தீர்ப்பை தாருங்கள் என கேட்டு அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நான் நினைக்கிறேன் பாஸ்கர் வெளியே வந்தா தான் இவ்வளவு சுதந்திரமா பேசுறாரு நினைக்கிறேன் வீட்டிலெல்லாம் பேச முடியாத பூரா இந்த மாதிரி வெளியே வர்ற இடத்துல தான் எல்லாம் கொட்டி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா அவங்க பூர்வம் எழுதுறதுக்கு இவ்வளோ பண்ணிக்கிறாங்க இதுக்கு இவ்வளவு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழிலரசி வந்து இப்போ பதில் கொடுக்க போகிறாங்க அஞ்சு வயசில் மதர் சொல்கிறத கேட்கணும் இருபத்தஞ்சு வயசில் ஃபிகர் சொல்கிறத கேட்கணும் ஐம்பது வயசில் சுகர் சொல்கிறத கேட்கணும் சேலை வேட்டி என்பது பண்பாடு சுடிதார் பேண்ட் ஷர்ட் என்பது நாகரிகம் நாகரிகம் மாறலாம் பண்பாடு மாறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேதனை வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கு சுதந்திர தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நடுவர் அவர்களே நீங்கள் சாதாரண நடிகரோ சாதாரண நடுவரோ கிடையாது ஏனென்றால் சினிமாவினுடைய சகாப்தத்தையே புரட்டி போட்டவர் அப்படி அப்படி இருந்தா தான் இப்படி இப்படி ஹீரோவாக முடியும் என்ற காலகட்டத்தை உடைத்தெறிந்து இப்படி இப்படி இருந்தாலும் அப்படி அப்படி ஹீரோ ஆகலாம் என்கின்ற ஒரு புதிய சகாப்தத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் நடுவர் அவர்களே அவருக்கு நீங்கள் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பெண்ணும் தெய்வமும் ஒன்று ஏன்னா நீங்கள் அப்படிதான் படம் எடுத்திருக்கிறீங்க பெண்ணும் தெய்வமும் ஒன்று ஏன் தெரியுங்களா கோவில்ல தெய்வம் எங்கே இருக்கும் தெரியுமா கருவறைக்கு உள்ளே இருக்கும் அங்கே கருவறைக்கு உள்ளே ஒரு தெய்வம் இங்கே தெய்வத்துக்கு உள்ளே ஒரு கருவறை எனவே பெண்ணும் தெய்வம் ஒன்று பெண்களை ஏதாவது குறை சொன்னீங்க சாமி கண்ணை குத்து மூணு பேருக்கும் சொல்றேன் அதுக்கப்புறம் குத்தனதுக்கு அப்புறம் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு சொல்லாதீங்க ஏங்க வாழ்க்கையே கடவுள் எப்படி ஒரு வரையறைத்திருக்கிறான் தெரியுங்களா அஞ்சு வயசுல மதர் சொல்றத கேட்கணும் இருபத்தஞ்சு வயசுல ஃபிகர் சொல்றத கேட்கணும் ஐம்பது வயசுல சுகர் சொல்றத கேட்கணும் பெண்கள் சுதந்திரம் பெற்றுவிட்டோம்னு சொன்னா இன்றைக்கு ஒரு புதிய கவிஞன் எழுதுகிறான் பெண்கள் என்பவர்கள் ஏடுகளிலே முன்பக்க அட்டையில் வீடுகளிலே பின்பக்க அடுப்பங்கரையில் என்று எழுதுகிறார் என்று சொன்னால் இன்றைய வரை எங்களுடைய நிலைமை அவ்வளவுதான் இன்றைக்கு தொப்பையும் தொந்தையுமா இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகம் ஏன்னா அவங்க தான் சுதந்திரத்தை முழுசா அனுபவிக்கிறவங்க அதில் எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ கொஞ்சம் தொப்பை வந்துட்டு நான் சொன்னேன் தொப்பை வந்தால் ஹார்ட் அட்டாக் வருதான் தொப்பை வந்தால் ஆரோக்கியம் குறைதான் மாமா தொப்பையை குறைங்கன்னு அவர் என்ன சொன்னார் அதுக்கு என்ன பண்ணலான்னாரு சே வாழ்க்கையில் முத முறையாக நம்ம ஐடியாவை கேட்டிருக்கிறார் நாம் புத்திசாலித்தனமாக ஏதாவது யோசித்து சொல்லுவோன்னு சொல்லி பஞ்சு டைலாக்ல சொன்னேன் வயிற்றுல போடுற குப்பையை குறைச்சாலே தொப்பையை குறைக்கலான்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீ சமைக்கிற சமையல குப்பைன்னு ஒத்துக்கிட்டா சரி விடுறி அப்படிங்கிறார் எங்க முதல்ல பெண்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குதான்னு கேட்கிறேன் எங்க வாழ்க்கை துணை நலம்னு சொன்னா வள்ளுவேன் நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீங்களான் தீர்மானிக்கிறீர்கள் நீங்கள் பெண்களை தர்ம தேவதைகளாகத்தான் பார்க்கிறீர்கள் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை பெண்களை தர்ம தேவதைகளாகத்தான் பார்க்கிறீர்கள் அதனால் தான் கண்களை கட்டிவிட்டு நீங்களே நீதிபதிகளாக இருக்கிறீர்கள் எங்க கணவன் தான் பேச்சு சுதந்திரம் கொடுக்க முடியாது வீட்டில் இருக்கிற பிள்ளையாவது கொடுக்குற அம்மானா இலக்காரம் அன்னைக்கு என் பையனை பார்த்து சொல்றேன் என்னடா சும்மா டிவியை பார்த்துட்டு இருக்க ஹோம்ஒர்க் செய்டாங்கிறேன் செஞ்சிருவேங்கிறான் இன்னைக்கு வீட்டில் பெத்த பிள்ளை கூட பெண்களை மதிக்க கூடாதுன்னு சின்ன பிள்ளையில இருந்தே அதுக்கு நீங்க சொல்லி கொடுத்துறீங்களா நீங்க ஏங்க நான் அன்னைக்கு ஒரு கணவன மனைவி சண்டை போட்டிருக்காங்க அந்த அம்மா கோவத்தின் உச்சியில் சொல்லுது இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னோட நான் வாழ முடியாது நான் செத்து போக போறேன் உடனே அவர் சொன்னார் அப்படின்னா நானும் செத்துருவேன் கண்ணுனாரு அவ்வளவு அன்பாங்க என் மேல இல்லடா கண்ணு அதிகப்படியான சந்தோஷத்தை தாங்குற வலிமை இதயத்துக்கு இல்லடா கண்ணுங்கிறாரு எங்க பெண்கள் என்ன உங்களுக்கு நாங்கள் துன்பம் தருகிறோம் என்று சொன்னால் ஏன் அப்புறம் நீங்க திருமணம் செய்றீங்கன்னு கேக்குறேன் இங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஓட்ட பந்தயத்துல வேகமாக ஓடுவது கால்கள் தான் ஆனால் பரிசு என்னவோ கைகளுக்கு தான் கிடைக்கிறது அதுபோலதான் இல்லத்திலே பெண்கள் நாங்கள் ஆணிவேராக இருக்கிறோம் பெருமை நீங்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள் இந்தியாவினுடைய பண்பாட்டை பறைசாற்றிய விவேகானந்தர் தான் சொன்னார் பெண் என்ற ஒற்றை சொல் உச்சரிக்கப்பட்டால் மேலை நாட்டினருக்கு மனைவியை நினைவுபடுத்தோம் ஆனால் பெண் என்ற ஒற்றை சொல் உச்சரிக்கப்பட்டால் என் இந்தியர்களுக்கு மட்டும்தான் தாய்மையை உணர்த்தும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தாய்மையினுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய பெண்களை நீங்க மதிக்கிறீங்களா நான் கேட்கிறேன் இன்றைக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம் உடனே சுதந்திரம் வந்துருச்சுன்றீங்க ஒரு கேள்வியை உங்க மனசாட்சியோட நீங்க பதில் சொல்லணும் குடும்பத்தில் நாங்கள் உங்களுக்கு சரி நிகர சமமாக சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஆனால் எங்கள் சம்பாதியத்தை எங்கள் ஊதியத்தை உங்கள் விருப்பம் இல்லாமல் எங்களால் செலவு பண்ண முடியுமா அது கூட வேணாங்க நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணா அது கடமைங்கிறீங்க உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எங்க அம்மா எங்க அம்மா அப்பா இருப்பாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்த அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பொருளாதார உதவி செய்யணும்னா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதா இருக்குது நாங்கள் படித்தாலும் சம்பாதித்தாலும் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் பொருளாதார விடுதலை என்பது இன்றமும் பெண்களுக்கு கிடையாது அதனால் தான் கண்ணதாசன் சொன்னார் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி ஆகுமோ சொல்லையா நீ ஆயிரம் ஆயிரம் சாஸ்திரம் படித்தும் அறிவே இல்லையா என்று சொன்னார் அப்போ இன்றைக்கு பெண்கள் நாங்கள் சுதந்திர நாட்டிலே கூட சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்கிறோம் பொது வாழ்க்கை என்று சொன்னாலே அது ஆண்களுக்கு தான் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு ஒதுக்கிறீங்களா இல்லையா அதனால தான் இன்றைக்கு குற்றங்கள் அதிகமாக போகுது எங்க உதாரணத்துக்கு ஒருத்தன் கேட்டான் ஏயா தலைவருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கால்நடை டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க கால்நடை டாக்டர் பட்டம் ஏன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இவர் சொன்னா நீங்க தானே ஃபிளெக்ஸ் வைக்கிறீங்க அஞ்சாத சிங்கமே அடங்காத சிறுத்தையே புறநானூற்று புளியேன்னு வைக்கிறல்ல அதனால தான் கால்நடை டாக்டர் பட்டம் கொடுத்தான் அப்படின்னா அப்போ இன்றைக்கு நீங்கள் பொது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க ஆனால் நாங்கள் சுதந்திரமா இருக்கிறோமா பெண்கள் நாங்கள் தேசிய பறவையாகத்தான் மதிக்கப்படுகிறோம் ஆனால் இன்றைக்கும் ஜோசிய பறவையாகத்தான் இருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை எங்களுக்கு ஆண்கள் மேல கோபம் இல்லை நாங்கள் என்ன ஆண்கள் விரோதியாக பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஒரு மாமனிதன் பிறப்பதற்கு முன்னால் இந்தியர்கள் நாமெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா உண்ணலாம் உடுத்தலாம் நடக்கலாம் படுக்கலாம் தூங்கலாம் என்று இருந்த இந்தியர்களை இல்லை விழிக்கலாம் படிக்கலாம் படைக்கலாம் சிந்திக்கலாம் பறக்கலாம் ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் என்று சொன்ன ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற ஆண்கள் மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை உண்டு இப்போ நான்லாம் வாத்தியார் வேலை பாக்குறது மட்டும் இல்லை இப்படி பட்டிமன்றம் பேசி சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கெல்லாம் வீட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இப்போ நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு எங்கள் வீட்டுக்காரரை நேரடியாக கூட்டிகிட்டு போயிட்டேன் நான் ஒரு வீட்டுக்கார் வந்திருக்கிறாரு ரொம்ப உற்சாகமாக பேசிட்டேன் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உடம்போடு உயிரிட மற்ற என்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று சொன்னான் வள்ளுவன் அப்படி வள்ளுவனும் வாசியும் போல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்திருக்கிற உற்சாகத்தில் அந்த திருக்குறளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழமாக வேற கருத்து சொன்னேன் என்ன கருத்துனா வள்ளுவரும் வாசிக்கும் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்று சொன்ன அந்த வள்ளுவன் அதற்கு ஏற்ற மாதிரி வாசிக்கு அம்மா இருந்தாங்க அவங்கள மாதிரி கற்புல சிறந்தவங்க உலகத்தில் கிடையாது ஒரு நாள் அவங்க கொல்லப்புறத்தில் தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க வந்த வள்ளுவருக்கு வெயில்ல வேர்த்து விருவித்து வந்தார்ல வசகி வாசுகி அப்படின்னார் ஐயோ வீட்டுக்கார் இவ்வளவு சத்தமா கூப்பிடுறாரேன்னு சொல்லி அந்த அம்மா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து என்னங்க இல்ல கொஞ்சம் படபடப்பா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னார் அந்த அம்மா சொம்புல தண்ணி கொண்டு கொடுத்தாங்க குடிச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு என்னம்மா தண்ணி செஞ்சிட்டு இருந்தியா கிணத்துல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே கொல்லப்புறத்துக்கு வந்தார் என்ன ஆச்சரியம் தெரியுமா அந்த கொல்லப்புறத்துல அந்த அம்மா எந்த இடத்துல தண்ணியை சேர்ந்திட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துலயே பக்கெட் நிக்குது அது கீழையும் போல மேலேயும் வரல அந்த அம்மா எந்த இடத்துல விட்டுட்டு வந்தாங்களோ அந்த இடத்துல பக்கெட் நிற்குது இந்த கதையை நான் சொன்னேன் சும்மா இருந்திருக்கலாம் நான் எனக்கு ஏழ்ரை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வீட்டில் கரண்ட் இல்லை சரி அவசரமாக பட்டிமன்றம் போனமேனு சொல்லி நான் கொல்லப்புறத்தில் தண்ணி சேர்ந்துட்டு இருந்தேன் இவர் எழிலரசி எழிலரசின்னாரு நான் பார்த்தேன் இவ்வளோ சத்தமாக நம்ம பேரை கூப்பிடுற அளவுக்கு வளர்த்து வச்சு இல்லையே எதுக்கு இப்படி கூப்பிட்றாருன்னு தெரியல நானும் அவசரமாக பக்கெட் விட்டுட்டு என்னங்க என்னங்க அப்படின்னேன் கொள்ளையில் தண்ணி சேர்ந்துட்டு இருந்தியா அப்படின்னார் ஆமாம் ஆமாம் அப்படின்னே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் கிணத்தை எட்டி பார்த்தார் எட்டி பார்த்துட்டு கேட்டார் நிற்கலை அப்படின்னாரு என்ன அப்படின்ன நிக்கல பக்கெட்டு அப்படின்னாரு நான் சொன்னேன் ஏலே சேர்ந்துறது வாசுகியா இருந்தா மட்டும் போதாது கூப்பிடுறது வள்ளுவரா இருக்கணும் அப்பதான் அது நிற்கும் அப்படின்னு கற்பென்று சொல்லுகின்ற போது அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் என்று சொன்னான் பாரதி இன்றைக்கு நீங்கள் பெண்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லுவதற்கு முன்பால் ஒரு விரலை நீட்டி குற்றச்சாட்டுகளை சொல்லுவதற்கு முன்பாக மீதி மூன்று விரல்களை பாருங்கள் எங்கள் பேரறிஞர் அண்ணா சொன்னது போல உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் தான் அதிகமாக இருக்கும் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் அது மிக குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி என்றைக்குமே சுதந்திரம் முழுமையாக அது ஆண்களுக்கே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எள்ளரசி ரொம்ப சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க இதுக்கு வந்து எப்படி கவுண்ட் கொடுக்க போகிறான்னு தெரியல மகேஷ் நம்ம மரியாதையெல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அறுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேந்த தொலைக்காட்சியினுடைய அன்பார்ந்த நேயர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் சகோதரி நல்லா பேசுனீங்க எந்த கண்ணதாசனை மேற்கோள் காட்டினீர்களோ அந்த கண்ணதாசன் சொன்ன வாசகம் உலகத்திலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் ஒருவர் இருக்கிறது என்று சொன்னால் அது பெண்தான் என்று சொன்னார் இன்னொன்றையும் சொன்னார் அவரிடம் உள்ள மிகப்பெரிய குறை எது தெரியுமா எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேச மாட்டார் எங்கு பேசக்கூடாதோ அங்கு வாய்கிழிய பேசுவார்கள் எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் காலேஜ் முடிச்சுட்டு ஆறு அஞ்சு மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் பேக்கெல்லாம் வச்சுட்டு ஹாலில் கொண்டாந்து உட்காந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு நாய் நடுவீட்டில் படுத்து கிடக்கு டே போ அந்தாண்ட அப்படின்னேன் இப்படி தலையை தூக்கி பார்த்துச்சு போட அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் படுத்துச்சு போறியா இல்லையா அப்படின்ன மறுபடியும் எரிச்சலோடு பார்த்துட்டு மறுபடியும் படுத்துருச்சு நான் வந்திருக்கிறது தெரிஞ்சு சம்சாரம் காப்பி கொண்டு வந்தா நாய் படுத்து கிடக்கிறத பார்த்தா டே இல்லையா இப்படி பார்த்து பாருங்க விருட்டுன்னு ஓடி அதுக்கு தெரியுது இந்த வீட்டுல எஜமா யாருன்னு நாய்க்கு தெரியுது இப்போ நான் கேட்குறேன் எஜமானுக்கு சுதந்திரம் அதிகமாக ஒரு வீட்டுல வேலைக்கார பயலுக்கு சுதந்திரம் அதிகமாக சுதந்திரம் இல்லை இன்னும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி சூப்பர் தாங்க இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு முளை கயிறு தான் ஏன் கட்டணும் அதையே எங்கள் கழுத்தில் திருப்பி கட்டி பூம்பூ மாடு மாதிரி ஆக்கி தலையாட்ட வைக்கிறீங்களே நான் கேட்குறேன் தலையாற்றவன் சுதந்திரமாக இருக்கானா தலையாற்றவன் வைக்கிறவன் சுதந்திரமாக இருக்கான் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்தோங்க சாப்பிடல ரொம்ப மத்தியானம் சாப்பிடல வேலையினால் ஏழு மணி ஆயிடுச்சு நான் கேட்டேன் மா பசிக்குதுடா ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு அங்கே தானே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கண்ணா தெரியும் அவிஞ்சு அவிஞ்சா போச்சு கண்ணு அவிஞ்சா போச்சு கை கால் விளங்காமையா போச்சு எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு தின்னான்னா நான் கேட்டேன் இப்போ எதுக்கடி கத்துறேன்னு அவ சொன்னா எங்களை பார்த்தா கழுத மாதிரி உனக்கு நினப்பு வருதோ ஓவரா பேசாத மரியாதை கட்டு போயிடும் அப்படின்னு அவ்வளோதான் மரியாதை இப்போ மட்டும் எனக்கு கிடாமையாக போய் கிடக்குது என் வீட்டில் எப்படி கிடந்தேன் தெரியுமா அவ்வளோ வளர்த்துறா நான் வளர்ந்தேன் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாயா செம்பிலே சிலை எழுதி சிலை எழுதி செல்வத்தில் நான் பறந்த ஒத்த பசுமாடி நிற்கும் அதுவும் தொத்த மாடா நிற்கும் ஓட்டசம் போட சேர்த்து வச்சுக்கிட்டு செல்வத்தில் பிறந்தாலாம் இப்போ வம்பில் கை கொடுத்து வார்த்தைக்கு இடமான ஆசைக்கு மயிர் வளர்த்து அரைஞ்சந்தான் இருக்கும் ஆசைக்கு மயிர் வளர்த்து அழகுக்கு ஒரு கொண்டை போட்டு கிளிப்பு தான் போட முடியும் ஆசைக்கு மயிர் வளர்த்து கொரு கொண்ட போட்டு சோம்பேறி பயலுக்கு நான் காளானே சொராக்காளானே தின்னுடான் வெறும் பய கிரும்பயன்னு சொன்ன ஒரே ஆட்டி தான் அடிப்பேன் கையை தான் ஏன் தூக்குனா கையை தான் தூக்குதான் பாவி பாவி பாவி கொல்லுடா கொல்லுடா கொல்லு கத்த ஆரம்பிச்சிட்டா நான் ஒன்றுமே செய்யலை செவனேன்னு ஆடி போய் நின்றுட்டேன் இப்போ கத்துன கத்தில் பக்கத்து வீட்டில் எய்த் இருந்து தெருவில் பத்து பொம்பளைங்க வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அதில் ஒருத்தர் கேட்குறா நீ எல்லாம் படித்த ஆம்பளை தானே கொப்பம் தண்ணான விட்டா ஒரு பொம்பளை கை நீட்டி அடிக்கிறியாடா அடிக்கவே இல்லைங்க கை நீட்டி அடிக்கிறிய அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது இன்னொரு அம்மா பக்கத்தில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சில வாத்தியாரம் சில இதுகள்கிட்ட படிக்கிறது என்னத்த வாழும் வாழ்ந்துட்டாலும் ஒன்று இது ரெண்டாவது பரவாயில்ல மூணாவது ரம்மா அம்மா சொல்லுது பாருங்க எக்கா இந்த ஆளுவலையெல்லாம் இப்படியே பேசி பேசி விட்டுட்டு போகக்கூடாதுக்கா அடுத்ததில் தான் மகளிர் காவல் நிலையம் இருக்குது வா வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிடலாம் போய் அப்படிங்கிறா பாருங்க ஒத்த சொல்லு கூட தான் சொன்னேன் பேசுறதுக்கு இதில் எங்கள் அக்காவுக்கு உரிமை இல்லையா பேச விட்டாதானே எதையுமே வாய் விட்டு கேட்க முடியாது சாப்பிட்டியான்னு போய் கேளுங்க ம் ம் சாப்பிட்டியாடி ஏன் சும்மா தான் சும்மா இது கேட்குற வாங்கி கொடுக்க பெரிய இல்லைப்பா உம்முன்னு உட்காந்துருக்கியா உம்முன்னு உட்காந்தா உம்மை கட்டிட்டு அப்படி தான் உட்காந்துருக்க முடியும் உம்முன்னு உட்காந்துருந்தாப்பா உங்கள் அம்மா ஆய் உட்காந்துருக்கா பா கூப்பிடுவேன் உம்முன்னு உட்காந்துருக்கலாம் அவளை போய் கேளு எனக்கு அம்மாட்ட பேசுறது தப்பா என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான் ஆம்பளை மாதிரி பேண்ட் போட்டால் அதை சுதந்திரம்னு சொல்கிறீங்களா ஆம்பளை மாதிரி கிராப் வெட்டிக்கிறது சுதந்திரம்னு நினைக்கிறீங்களா இல்லைம்மா அதுவெல்லாம் சுதந்திரம் அல்ல ஒன்று சொல்லவா ஆடைக்கும் ஆடை மாற்றத்திற்கும் வித்தியாசம் உண்டு நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் வித்தியாசம் உண்டுங்க சேலை வேட்டி என்பது பண்பாடு சுடிதார் பேண்ட் ஷர்ட் என்பது நாகரிகம் நாகரிகம் மாறலாம் பண்பாடு மாறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேதனை பெண்ணிற்கு சுதந்திர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எது சுதந்திரம் என்பது தெரியாமலேயே படுபாதாளத்துக்கு அவர்களை அழைத்துக் கொண்டு போகின்றீர்களே அதுதான் வேதனைக்குரிய செய்தியாக என்னிடம் இருக்கிறது அதை மாற்றுவதற்கு முற்படுங்கள் நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஒரு பைக்கில் ஒரு டிவியில் பைக்குக்கு விளம்பரம் பண்ணுறாயா பைக்குக்கு விளம்பரம் பண்ணுறான் ஒரு பொண்ணோட கையை காமிக்கிறான் வள வள வளன்னு இருக்குது அது பைக்கோட ஹேண்டில் வேற காமிக்கிறான் ஒரு பொண்ணை இடுப்பை காமிக்கிறான் ஒரு பைக்கோட சீட்டை காமிக்கிறான் நான் கேட்குறேன் நீ பைக்குக்கு விளம்பரம் பண்றியா அவளுக்கு விளம்பரம் பண்ணுறியா என்னைக்காவது எதிர்த்து போராடி இருக்கிறீங்களா உட்காந்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறீங்களா கண்ணதாசன் சொன்னதை போல ஆளாக்கு அரிசி இட்டு அதில் வாழ்வு வாழ்ந்தாலும் தாளாத காதலோடு தாய் போல ஊட்டி விட்டால் தேவர் அமிழ்தமெல்லாம் சிச்சி என்றாகும் நானே அந்த வாழ்க்கை வேண்டும் அதுதான் சுதந்திரம் வாழ்க்கையை ரசிக்க கத்துக்கொண்டால் அண்டங்காக்கையும் அழகுதான் ரசிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் உலக அளவியும் உள்ளூர் கிளவிதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சில நேரங்களில் மனசுக்குள்ள நிறைய தேக்கி வச்சிருப்போம் அதை வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கிறது போகிற இங்கே ஆசிரியர் வந்து சொல்லிட்டாரு இப்போ கவிதா ஜவஹர் அவர்கள் பேசுவாங்க பெண்ணை திருமணம் முடித்து கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு வர்றாங்களா இல்லை ஆணை மனைவி வீட்டுக்கு அனுப்புறாங்களா உங்களை கட்டி கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் வாக்கப்பட்டீங்களா ரெண்டு பேரும் வாக்கப்பட்டிருக்கோம் அவ்வளவுதான் அச்சம்னா என்னன்னா பெண்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை அச்சப்படுற மாதிரி நடிக்கணும் நாம கையை தூக்கிட்டு போகும்போது நம்ம கையை பிடிச்சி முறுக்கி நொங்கு நொங்கு நொங்கு நொங்குன்னு குத்தனால பொம்பளையே இல்லை இந்தியன் என்கின்ற ஒற்றை வார்த்தைக்குள் ஒன்றுபடும் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எண்ணகத்தின் அன்பு வணக்கங்கள் நடுவர் அவர்களே உண்மையான சுதந்திரம் என்றால் என்ன தெரியுமா ஒருவன் செய்ய விரும்புவதையெல்லாம் செய்வது அல்ல சுதந்திரம் செய்ய தகாதது எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம் சுதந்திரம் யாருக்கு பெண்ணுக்கு இருக்கிறதா அது பாஸ்கரன் சொன்னார் மூணு முடிச்சு போடுகிறோமே நான் கேட்குறேன் மூணு முடிச்சு ஆண் போடுகிறானா பெண் போடுகிறாளா ஆண் தான் ஆண் தான் தாலி கட்டான் ஏன் பெண் தாலி கட்டக்கூடாதா பெண் ஆணுக்கு தாலி கட்டக்கூடாது ஏன் தெரியுமா ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டினால் அதை தன் கணவனாகவே நேசித்து மதித்து அதை காப்பாள் பெண் ஆணுக்கு தாலி கட்டினால் அடுத்த நிமிஷமே சேட்டு கடையில் நிற்பான் அடகு வைக்க இன்னொன்று நான் கேட்குறேன் பெண்ணை திருமணம் முடித்து கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு வர்றாங்களா இல்லை ஆணை மனைவி வீட்டுக்கு அனுப்புகிறாங்களா உங்களை கட்டி கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் வாக்கப்பட்டீங்களா ரெண்டு பேரும் வாக்கப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் ஆனால் ஜென்ரலாக என்ன நடக்குது பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சு கெட்டி கொடுக்குறாங்க ஏன் ஆணை கெட்டி கொடுப்பதில்லை தெரியுமா பெண்ணுக்குத்தான் கூடி வாழுகின்ற பண்பு இருக்கிறது என்று இந்த சமூகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அது கூடி வாழும் பண்பு இல்லை அடிமைப்பட்டு கிடக்கின்ற பண்பு அங்கே அப்பாவுக்கு பயந்து அண்ணனுக்கு பயந்து தம்பிக்கு பயந்து தாத்தாவுக்கு பயந்து அடிமையாகவே வாழ்ந்த பெண் இங்கே வந்தவுடனே மாமனார் மாமியார் கணவன் என்று அவர்களுக்கு அடிமையாக வாழ அவளால் தான் இயலும் என்பதால் பெண்ணை கட்டி கொடுக்கிறார்கள் நடுவர்களே திருமணத்துக்கு பின்பு ஆண்களுக்கு சுதந்திரம் போயிருச்சான் யாருக்கே சுதந்திரம் போயிடுத்து எல்லா பெண்களையும் கேட்கிறேன் திருமணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குலதெய்வம் என்ன திருமணத்துக்கு பின்னால் குலதெய்வத்தையே மாற்றிக்கொள்பவள் ஆனா பெண்ணா எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் குலதெய்வம் அருஞ்சுனை காத்த ஐயனார் இப்போ என் குலதெய்வம் சொரிமுத்து ஐயனார் நான் பண்ணணுங்க என்னங்க பஸ்ஸில் கூட என்னைக்காவது பெண்கள் பாதுகாப்பாக போக முடிந்து இருக்கிறதா பேருந்து என்கின்ற பெரிய போர்க்களத்தில் பெண்கள் நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நெரிசலுக்குள் அகப்பட்டால் நிலா கூட நசுங்கி நசுங்கி நட்சத்திரமாகிவிடும் என்பதை எங்கள் பெண்கள் அறிவார்கள் நிலா சின்னதுங்க நட்சத்திரம் பெருசுங்க பார்வைக்கு எது பெருசு தப்பா இருக்கு நட்சத்திரம் தூரமா இருக்கிறதுனால நமக்கு வந்து கண்ணுக்கு சின்னதா தெரியுது சந்திரன் பக்கத்தில் இருக்கிறதுனால அது பெருசாக தெரியுது ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா அதுதான் ஒரு கவிதை சொன்னா அனுபவிக்கணும் சரிங்க சரிங்க நீங்க சொல்லிட்டா கேட்டுக்கிறேன் இப்போ மறுமணம் அப்படிங்கிறது எல்லாரோலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தப்பு இல்லை ஒரு ஒரு ஆணுக்கு மனைவி இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணுக்கு கணவன் இறந்துட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இது இன்னைக்கு ஒரு சமூக அமைப்பு அப்படி இருக்கிறது ஆனால் அதில் கூட பாருங்கள் ஒரு ஆண் இரண்டாவதாக ஒரு மனைவியை திருமணம் பண்ணிட்டு வர்றான் இல்லைங்க இதில் என்னன்னா சில விஷயங்கள் இடிக்கும் எப்படின்னா இப்போ ரெண்டாவதாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க முதல் மனைவி காலமாயிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஆயிடுச்சோ ரெண்டாவது ஒரு மனைவி கல்யாணம் பண்ணால் ஒரு நகையை எடுத்து அம்மா இதை உங்கள் அக்கா போட்டது இது மாட்டிக்கோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இது இந்த நகை இந்த புடவை கூட உங்கள் அக்கா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இது வச்சுக்கோ அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கரெக்டாக இருக்கும் பொம்பளை வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது என்னங்க இது உங்களுக்கு பெல்ட்டு சரியாக இருக்குமா பாருங்கள் இது சைஸு அப்படின்னு கேட்க முடியுமா இது உங்கள் அண்ணன் போட்டதுங்க இது நீங்கள் மாட்டிக்கோங்க அது ரொம்ப தப்பாக போயிடாது அப்படி பேசவே முடியாத பெண்ணுக்குன்னு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கு இல்லையா எந்த கணவனாவது மனைவியை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா ஏ வா காப்பிங்க ஏங்க நான் பேசக்கூடாதுன்னு நினச்சா கூட மறுபடியும் என் பொண்டாட்டி இது வரைக்கும் பூர்ணிமான்னு நான் கூப்பிட்டது இல்லைங்க அம்மா அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கேன் என் ஒய்ஃப் அம்மா அப்படின்னு தான் கூப்பிடணும் அம்மா அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தா என்னங்க அப்படின்ட்டு வருவாங்க அப்படி தான் நான் பழக்கப்படுத்தியிருக்கேன் நீங்கள் என்னமோ பேர் சொல்கிறத வந்து அதை விட உயர்வாக நாங்கள் வச்சு கூப்பிட்டுருக்கோம் ஆனால் மனைவியை அம்மா என்று அழைக்கின்ற உங்களை போன்ற ஆண்களை பற்றி நாங்கள் பேச வரவில்லை நீங்கள்லாம் தெய்வங்கள் ஆனால் எத்தனை ஆண்கள் மனைவியை பேர் சொல்லியோ இல்லை அம்மானோ கூப்பிட்டுருக்காங்க வாடி டீ கொண்டு வாடி காஃபி என்னடி ஆச்சு வாசலில் ஏண்டி நிற்கிற மூச்சுக்கு முன்னூறு டீ பேசுகிறீர்களே என்றைக்காவது ஒரு நாள் நாங்க இருடா கத்திக்கிட்டே இருக்க எரோ மாடு இப்ப சினிமாலெல்லாம் அப்படித்தான் இப்ப டே அப்படின்னு சொல்லி லவ் பண்ணும்போது அப்படிதான் கூப்பிடுறாங்க ஏன்டா இப்படி சொல்லப்படுத்துகிற எப்பா பாரு இப்படி சொல்லப்படுத்துறியாடா வாடா போடானது ரொம்ப சர்வசாதாரணமா இப்போ எல்லாம் வந்துருச்சு அப்படி நாங்கள் சொல்லலை இல்லை சொன்னால் என்ன ஆகும் ஆண்களுடைய நிலைமை நடுவர்களே ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள் பெண் இல்லாமல் எந்த காப்பியமும் இல்லை பெண் இல்லாமல் எந்த காவியமும் இல்லை இலக்கியம் இல்லை இதிகாசம் இல்லை ஆனால் பெண்களுக்கு இங்கே சுதந்திரம் இல்லை சீதை இல்லாத ராமாயணம் பார்க்க முடியுமா கண்ணகி இல்லாத சிலப்பதிகாரம் பார்க்க முடியுமா பாஞ்சாலி இல்லாத பாரதம் இருக்கிறதா சகுந்தலை இல்லாமல் சாகுந்தலம் இருக்கிறதா ஒவ்வொரு காப்பியத்தின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீருக்கு பின்னாலும் வேதனைக்கு பின்னாலும் துயரத்திற்கு பின்னாலும் ஒரு ஆண் கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறான் நடுவர் அவர்களே அதுதான் இன்றைய நிலை இந்திய மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள் ஆனால் இந்திய தேசத்தில் ஒவ்வொரு மூன்று நிமிடத்திற்கு ஒரு முறையும் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஒன்பது நிமிடத்துக்கு ஒரு முறையும் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறாள் ஒவ்வொரு இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் ஒவ்வொரு ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் கொலை செய்யப்படுகிறாள் என்றால் என் இந்திய தேசத்தில் ஒரு மதுபான கடை உடைக்கப்பட்டால் எல்லா மதுபான கடைகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது என் இந்திய திருநாட்டில் ஒரு பேருந்து எரிக்கப்பட்டால் எல்லா பேருந்துகளுக்கும் என் காவல் நிலையம் பாதுகாப்பு கொடுக்கிறது என் இந்திய திருநாட்டில் ஒரு ரயில் நிலையத்தில் குண்டு வைக்கப்பட்டால் எல்லா ரயில் நிலையங்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கிறது ஆனால் என் இந்திய திருநாட்டில் காவல் நிலையத்தில் கூட என் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் சுதந்திர இந்தியாவின் உண்மையான நிலை பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக இந்திய தேசம் மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் இன்றைக்கு பெண்களின் நிலை என்று சொல்லி நெருப்பிலே பிறந்தவள் பாஞ்சாலி நெருப்பால் சுட்டவள் கண்ணகி நெருப்பையே சுட்டவள் சீதை அந்த பரம்பரையில் வந்ததாலோ என்னவோ தீ என்னும் எங்களை தீண்டிக் கொண்டே இருக்கிறது சுதந்திரம் எங்களை தீண்டவே இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சீதையில் நெருப்பில் இறங்கினது இறங்க சொன்னா இறங்க சொன்னானே குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க அதில் ஒரு லாஜிக் இருக்குது என்னென்னா என் பொண்டாட்டி வந்து இப்படி தப்பாக ஊரில் ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நீ ஊரறிய நீ நெருப்புக்குள்ளே இறங்கு அப்படின்னா என்னென்னா நீ என் பொண்டாட்டி கற்பு கரைசி நீ நல்லா வந்துடுவ எனக்கு தெரியும் ஆனால் ஊருக்கெல்லாம் தெரியணுமில்ல அதனால தான் வந்து ராமன் வந்து நெருப்பில் வாமா அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனால் எப்போ பாரு நெருப்பில் வர சொன்னான் நெருப்பில் வர சொன்னான் எதுக்கு வர சொன்னான் உன்னை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது அந்த மாதிரி ஒருத்தனுக்கு இருக்கிற மாதிரி இன்னும் எத்தனை பேர்த்துக்கு மனசுக்குள்ள இருக்கும் யாருக்குமே அந்த சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்ரீராம் அப்படி சொல்லியிருக்கான் அடுத்தது நம்ம தாரமங்கலம் செந்தில் உலகெங்கிலும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தாயினுடைய வயிற்றில் கரு இருக்குது இல்லைங்க அது ஒம்பது நாளுமே வந்து ஆணாவும் பெண்ணாகவும் தான் இருக்குமா ஐம்பது ஐம்பது பர்சன்ட்டு பத்தாவது நாள் தான் அந்த கரு முடிவு பண்ணுமான்னு விஞ்ஞானத்தினாலேயும் விளக்க முடியல நாம் ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமான்னு அப்போ ஆணாக பிறக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய தன்மைகள் எல்லாம் மறைந்து ஆண் தன்மைகள் மேலோங்கி ஆம்பளையாக பொறுப்பாங்களாம் பெண்ணாக பிறக்கணும் அப்படின்னா அந்த ஆணினுடைய தன்மைகளை எல்லாம் அப்படி கொஞ்சம் கீழே இறங்கி பெண்ணுடைய தன்மைகள் அங்காவயங்கள்லாம் வந்து பெண்ணாக பிறப்பாங்களாம் ஆக ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கின்றான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கின்றான் இதுதான் உண்மை அதனால தான் நீங்கள் பாருங்க ஒரு கல்யாணம் ஆகி ஒரு இருபது இருபத்தஞ்சி வய இருபது வருஷம் வரைக்கும் பொம்பளை பொம்பளையாக இருப்பா அப்புறங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிம்பா இவன் காலையில் டிஃபன் பண்ணிவிடு அப்படிம்பா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு முப்பது வருஷம் ஆன உடனே ஆம்பளை வந்து பொம்பளை ஆகிடுவான் நல்லா நினச்சி பாருங்க பொம்பளை ஆம்பளை ஆயிடுவா ஆம்பளை ஆமாம் ஏண்டி ஏதாவது இருக்கா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்படி கேட்குற நிலைமைக்கு வந்துடும் ஒரு அறுபது அப்படி இல்லைங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசு ஆன உடனே வீட்டில் பெரியவங்களாம் பாருங்க உட்காந்துட்டு எல்லாம் ஆயா சொன்னால் சரிதான் இவ வந்து உட்காரு கருமாந்திரம் உட்காரு அப்படிம்பா இதுதாங்க வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய நுட்பம் இதில் வந்து பெண்ணுக்குன்னு ஒரு சில பல கடமைகள் உண்டு ஆம்பளை என்ன கொஞ்சம் முன்ன தான் இருப்பாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் குடும்பம் விளங்கும் முன்ன பின்னா என்ன நான் தப்பாக ஒன்றும் சொல்லல நான் மௌனகீதங்களை பற்றிலாம் சொல்லலை நான் உன் பேரி சொன்னாலே உன் பேச்சை எடுத்தாலே அம்மாவும் புலி போல ஏன் பாயுது உடனே இவரு அப்பாக்கள் சில பேரு செய்கின்ற தப்பைத்தான் அடியேனும் அன்னாரில் செய்தேனப்பா அது என்ன தப்பு வழக்கம் போல என்கிட்ட சொல்லு நோனோ சொல்லாமல் போனால் விடமா இது வந்துங்க அந்த தப்புலாம் நான் சொல்ல வரல நான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள டைவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதோ காரணங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் ஏன் அந்த காரணம் வச்சேன்னா அதுதான் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மேட்ரு ஏன்னா பொம்பளை எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா தேங்க்யூவா ஆனால் புருஷனை ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து வேற ஒருத்தர் வந்து அப்படின்னா தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதை நான் வந்து வச்சேன் அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நானே கதை வசனம் நானே டைரக்டரு நானே நடிக்கிறதுனால அதை வைக்க முடிஞ்சது இன்னொரு ஹீரோ கிட்ட போனேன்னா நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் அது என்னங்க அது கொண்டாட்டி இருக்கும்போது வேறு பொம்பளைகிட்ட போகிறேன் அப்படியெல்லாம் என்னோடய இமேஜ் போயிடும் அப்படிமா இப்போ நானே கதை வசனம் டைரக்ஷன் எழுதுனதுனால நான் தான் அந்த ரோலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணம் வச்சுட்டேன் அதில் இன்னொரு பெரிய என்னென்னா இந்த படத்தில் தப்பு பண்ணது நான் ஆனால் எல்லாருமே வந்து என்னென்னா கடைசியில் சரிதான் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அடா ஏதோ ஒரு தடவை ஏதோ போயிட்டா இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன இந்த பொம்பளை இவ்வளோ முறுக்கு முறிஞ்சிட்டு இருக்கா இவங்க ரியல் லைஃப்பில் பண்ண மாட்டாங்க ஆனால் படம் பார்க்கும்போது எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தா ஏதோ ஒரு தடவை நடந்து போய் ஒரு பெரிய இதா அப்படிங்கிற மாதிரி அந்த படம் சக்ஸஸ் ஆனோன்னு எல்லாம் நிறைய பேர் எப்படிங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா சைக்காலஜிங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இப்போ அது பெண்களுக்குன்னு ஒரு சில குணங்கள் உண்டுங்க சார் இந்த அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது பெண்களுக்கே உள்ள ஒரு குணங்கள் நான்கு குணங்கள் சங்க இலக்கியத்தில் சொல்ல விஷயம் அச்சம்னா என்னன்னா பெண்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை அச்சப்படுற மாதிரி நடிக்கணும் புரியுங்களா அப்படி கையை தூக்கிட்டு போகும்போதே புருஷங்காரன் ஐயோ என்னங்க அப்படின்னா அதுதான் அச்சம் நாம் கையை தூக்கிட்டு போகும்போது நம்ம கையை பிடிச்சி முறுக்கி நொங்கு நொங்கு நொங்கு நொங்குன்னு குத்தனால பொம்பளையே இல்லை மடம்னா என்ன தெரியுமா தெரிந்த ஒன்றை வந்து தெரியாத மாதிரி அப்படி காட்டிக்கணும் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி மெரினா பீச்சுக்கு சம்சாரத்தை வந்து புருஷங்காரன் கூப்பிட்டு போனான்னா அது மெரினா பீச்சை பார்த்துட்டு சூப்பருங்க கடல் ஐயோ அப்பா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஐயோ சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இங்கே கூட்டு வந்து நிறுத்த விட்டேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பெல்லாம் கூட்டு வந்து காமிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு பேர் தான் மடம் நாணம்னா என்ன இப்ப யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா கூட எங்கே உங்க வீட்டுக்காரர் எங்கே அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா கதவு நின்றுக்கிட்டு ஐயோ அவர் எங்கே போனாருன்னு தெரியலீங்களே நான் வந்தேன் சொல்கிறேங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு ஒரு நாணப்பட்டு இப்படி கேட்கணும் அதை விட்டுட்டு டேங்க வா நேற்று நீங்கள் தண்ணி அடிச்சிங்க வாடா வாடா ஐயோ அப்படின்னு அடிக்கூடாது முதல்ல இந்த உலகத்தை படிக்கும் போது ஆம்பளைங்க தான் படைச்சான் ஆண்டவன் ராம்சாமி குப்சாமி மாரிமுத்து பாஸ்கர் மகேசன் செந்தில் பாக்கியராஜ் சார்னு பூரா ஆம்பளைங்க தான் படைச்சான் படைச்சி விட்டான் அங்கேருந்து ஒரு உத எங்கே மேலேருந்து கைலாயத்திலேருந்து எல்லாம் திப்பு திப்பு திப்புன்னு அதான் கொஞ்சம் விழுந்தாங்க பூமியில் உளுந்து ஒரு நாலு நாள் தான் தாக்கு பிடிச்சான் மறுபடியும் அங்கேயே போயிட்டான் எங்கே அங்கே சோர்மாட்டி போயிட்டான் போய் அங்கே சோர்மான் யாடெல்லாம் வந்துட்டீங்க அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை உடனே வந்து ஆண்டவன் சோர்மான் பார்த்துட்டு சார் அப்படின்னு டிஜிட்டல் சவுண்டு இது சொன்ன உடனே பூமியில் பூரா சிறுவாணி ஆறு இது ஆப்பிள் ஆரஞ்சு கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு காஷ்மீர் கன்னியாகுமரி கடல் நதி அது இது எல்லாம் பூரா படைச்சு போனாலும் ஜாலியாக போயிருங்கடா அப்படின்ட்டு விட்டான் ஒரு உத அங்கேருந்து மறுபடியும் திப்பு திப்பு திப்பு நல்லா வந்து உளுந்தானுங்க சார் உளுந்து ரெண்டு நாள் தான் தாக்கு பிடிச்சான் ரெண்டே நாள் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேயே போயிட்டான் ஆண்டவங்கிட்டே இப்போ ஆண்டவன் கேட்குறான் ஏடாலாம் வந்துட்டீங்க அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள்லாம் ஒன்றுமே அதுக்கப்புறம் தான் ஆண்டவன் பார்த்து அப்படின்னு சொன்ன உடனே ரம்பா ஊர்வசி திலோத்துமா மேனகா நக்குமா நமீதா திரிஷா நயன்தாரா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது நயன்தாரா எல்லாம் பூரா ஒன்றும் படிச்சு ராமசாமி இங்கே வா பார் நீ கூட்டிய ஓடிய ஓடிய ஓடிய ஓடிய ஆண்டா பார் குப்புசாமி இங்கே வா வா வா வா வா வா வா வா நீ பார் நீ பார் பார் ஊர்வசி நீ கூட்டியோ சார் பாக்கியராஜ் சார் நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம் பாவனாமணி கூட்டியும் அருமையாக வா வா வாங்க வாங்க எல்லாம் பூரா பூரா ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஒன்று இது பண்ண ஒன்று எல்லாம் அங்கெல்லாம் ஸ்லோ மோஷன் எல்லாம் ஜோடி போட்டுக்கிட்டு அழகிய தமிழ் மகள் இவள் நல்ல விடிகள் எழுதிய மடல் மெல்ல பின்னாடி வந்து இவனுக்கு வந்து தண்டனை காத்திருக்கிறதுங்கன்னு தெரியல ஸ்லோ மோஷனில் இறங்கி வந்து இங்கே வந்து செட்டில் ஆனவன் தாங்க செட்டில் ஆகி சித்திரவதைப்பட்டு சின்னா பண்ணப்பட்டு எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு இடத்துல போய் கொடைக்கானலில் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒப்பேர் வச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க அப்போ ஆண்டவன் வந்திருக்கார் இங்கே வந்து ஏண்டா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு தெரியாத பண்ணிவிட்டோம் ஆளாளுக்கு ஒன்று அனுப்பிவிட்டு எல்லாம் நீயே கூப்பிட்டு போ நாங்கள் தனியாக இருந்து நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம்னு அழுதாங்களாம் ஒரு ஒரு ஒரு பெண் ஒரு ஆண் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த சுதந்திரம் அது இதெல்லாம் சும்மா வந்து சும்மா பேசுறதுக்குனா நல்லா இருக்கும் எந்த குடும்பத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றதோ அந்த இடத்தில் தான் உண்மையான சுதந்திரமே பிறக்கின்றது என்பதை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுமதி ஸ்ரீ அடுத்தவன் உன்னை அடைந்தால் ஆசிட் வீசுவேன் என்று அறிவிப்பான் ஒருவன் மகள் திடுக்கிட்டு அம்மாவை பார்த்து கேட்டால் நான் சொல்லாமலே இதெல்லாம் உனக்கு எப்படியம்மா தெரியும் அமைதியாக அம்மா சொன்னால் இவன்களின் அப்பன்களை கடந்துதான் உன் அப்பனுக்கு மனைவியானேன் மகளே டைவர்ஸ் கொடுத்தோன்னே வெளியே வந்தான் இப்போ சொல்லு டைவர்ஸ் நான் கிடைச்சல உன் பொண்டாட்டி என்ன என்ன தப்பு என்ன சொல்லு சொல்லு சொல்லு அப்படின்னா அப்போ அவன் சொன்னான் இப்போது டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அவள் என் பொண்டாட்டி இல்லை வேற ஒரு பெண்மணி எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்மணியை பற்றி நான் பேச விரும்பலை உலகம் முழுக்க இருந்து இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்களுக்கு பிரச்சனை அதிகமா பெண்களுக்கு பிரச்சனை அதிகமா நன்றாக கவனிக்க வேண்டும் ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பெண்களுக்கு இரண்டு பிரச்சனை ஆண்களுக்கு பத்து பிரச்சனை என்றால் பெண்களுக்கு பதினோரு பிரச்சனை ஆண்களுக்கு நூறு பிரச்சனை என்றால் பெண்களுக்கு நூத்தி ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை என்றால் பெண்களுக்கு ஆயிரத்தி ஒரு பிரச்சனை ஆண்களுக்கு லட்சம் பிரச்சனை என்றால் பெண்களுக்கு லட்சத்தி ஒரு பிரச்சனை எப்போதுமே ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பிரச்சனை அதிகம் ஏனென்றால் பெண்களுக்கு ஆண்களும் ஒரு பிரச்சனை நாங்கள் ஏன் தெரியுமா இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று பேசுகிறோம் நண்பர்களே மகள் வேகமாக ஓடி வந்து அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு அழுகிறாள் முதுகை தடவி விட்டபடி அம்மா சொன்னால் ஏன் அழுகிறாய் என்று எனக்கு தெரியும் மகளே விதவிதமாய் ஆடை அணிந்து நீ பார்க்க நடப்பான் ஒருவன் காதல் பாடல்களாய் தேர்ந்தெடுத்து உன் காதில் விழும்படி பாடிக்கொண்டே இருப்பான் ஒருவன் பைக்கில் வேகமாய் வந்து வித்தை காட்டி உன்னை மிரள வைப்பான் ஒருவன் கட்டுக்கட்டாய் கவிதை எழுதி நீட்டுவான் ஒருவன் என்னை தவிர எவனோடும் பேசக்கூடாது என்று மிரட்டுவான் ஒருவன் நீ இல்லை என்றால் நான் இல்லை என்று நஞ்சு அருந்த போவான் ஒருவன் அடுத்தவன் உன்னை அடைந்தால் ஆசிட் வீசுவேன் என்று அறிவிப்பான் ஒருவன் மகள் திடுக்கிட்டு அம்மாவை பார்த்து கேட்டால் நான் சொல்லாமலே இதெல்லாம் உனக்கு எப்படியம்மா தெரியும் அமைதியாக அம்மா சொன்னாள் இவன்களின் அப்பன்களை கடந்துதான் உன் அப்பனுக்கு மனைவியானேன் மகளே சரியான கேள்வியை பாஸ்கர் கேட்டார் ஒரு பள்ளி மாணவி குடித்து விட்டு வீதியில் கிடந்தாலே பெண்ணியவாதிகள் யாராவது அதை பற்றி பேசுகிறீர்களா நான் பேசுகிறேன் சார் இந்த மேடையில் ஒரு பள்ளி மாணவி குடித்துவிட்டு வீதியில் கிடந்த கோலத்தை பார்க்கிறோமே மனசு பதறி உடனே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று நீங்கள் பேசுவீர்களா வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற எண்ணமே இல்லாமல் வீட்டிற்கு குடித்து விட்டு வருகிற அப்பன்கள் இருக்கிற வரையில் இந்த தேசத்தை யாராலும் மாற்ற முடியாது ஒன்று தெரியுமா வேலைக்கு போகிற ஒரு பெண் தான் சொன்னால் உன் சமையல் மாதிரி வருமா மாமியாரின் பாராட்டு என்ன வேலை கொடுத்தாலும் வெற்றிகரமா முடிச்சிடுறீங்களே அலுவலகத்தில் மேலேஜரின் பாராட்டு உன் தங்கமான மனசுமா யாருக்கு வரும் வேலைக்காரியின் பாராட்டு அத்தனையும் அடிபட்டு போனது ஆயாவிடமிருந்து வர மறுக்கும் என் குழந்தையிடம் என்று ஒரு கவிதை இருக்கிறது இன்றைக்கு இந்திய அரசாங்கம் பத்து நாளைக்கு முன்னாடி செய்த அறிவிப்பு என்ன தெரியுமா உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களோட ஒரு செல்ஃபி எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க இந்திய அரசு ஒரு போட்டி அறிவிச்சிருக்குது எதுக்காக இந்த போட்டியை கொண்டு வந்தார்கள் தெரியுமா கருவறையிலிருந்து வெளியே வருவதற்கு கூட பெண்களுக்கு உரிமை இல்லை சுதந்திரம் இல்லை என்று பெண்கள் கருவிலேயே கொல்லப்படுகிறார்கள் என்பதால் அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வாக இந்திய அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது நண்பர்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் பலகையில வச்சிருப்பாங்க சார் இன்னைக்கும் ஸ்கேனில் இருப்பது ஆனா பெண்ணா என்று அறிவிப்பது சட்டப்படி குற்றம் என்றைக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இந்த அறிவிப்பு பலகை கலட்டப்படுகிறதோ அன்றைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக நான் பேசுவேன் பெண்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை பெண்கள்னா அவங்க பேசுகிற பொய் ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாப்பிள்ளை வருவான் வந்தோடனையுமே ஐயோ இந்த ஆளா இதால் ஆயிடக்கூடாது இந்த ஆள் சரியாக வராது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விதத்தில் தப்பிச்சிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்புறம் ரெண்டாவது வந்தோடனே இந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படியாவது இந்த ஆள் இதாயிடணுமே அப்படிம்பாங்க அப்புறம் பார்த்தா அந்த ரெண்டாவது மாப்பிள்ளை செட் ஆகாமல் போயிடும் ஏதோ ஒரு விதத்தில் வரதட்சணை அது இதில் அப்புறம் மூணாவது மாப்பிள்ளை நாலாவது மாப்பிள்ளை இப்படி ஒவ்வொருத்தரையும் இது பரவாயில்லங்கிற மாதிரி நினைப்பாங்க இது ஓகே இது செட் ஆகிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியில் யாரோ ஒருத்தர் வருவாங்க வரும்போது முதல் ராத்திரியில் எப்போ உங்களை பார்த்தனோ அப்போவே எனக்கு பிடிச்சி போச்சுங்க அப்படிம்பாங்க ஆனால் இந்த பொய் ஏன் எனக்கு பிடிக்குது அப்படின்னா அப்படி சொல்கிறவங்க எப்போ உங்களை பார்த்தோம் அப்போவே பிடிச்சி போச்சுன்னா அந்த நிமிஷத்துலேருந்து எல்லாத்தையும் எரைஸ் பண்ணிடுவாங்க யார் யாரை பார்த்தாங்களோ அதெல்லாம் எரைஸ் பண்ணிவிட்டு இனிமேல் எனக்கு இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்பிருந்து பிடிக்க ஆரம்பித்தது அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இது பண்ணுவாங்க அதனால தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லுங்க பெண்கள் வேலைக்கு போறதுனால சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்றது அர்த்தம் இல்லை சார் பெண்களுடைய சம்பளத்திற்காக அவங்க அம்மா அப்பாவே அவங்களுடைய திருமணத்தை தள்ளி போடுகிற ஒரு அவலம் இந்த நாட்டில இருக்கிறது தெரியுமா பெண்களுக்கு இயற்கை உபாதைகளுக்கான கழிவறைகள் கிடையாமல் எத்தனை பெண்கள் இந்த தேசத்தில் காலை கடமைகளை இரவு கடமைகளாக மாற்றி இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள் யாருக்குங்க அதிகமா சட்டம் இருக்கு தமிழ்நாட்டில் கருக்கலைப்பு தடுப்பு சட்டம் வரதட்சணை தடுப்பு சட்டம் பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஈவ்டீசிங் தடுப்பு சட்டம் இத்தனை சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அத்தனை துன்பங்களை பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதை தயவு செய்து எதிரணியினர் உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை ஆண்களுக்குத்தான் அதிக சுதந்திரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன் நன்றி வணக்கம் சுமதி எல்லாமே நல்லா சொன்னீங்க எல்லாம் நல்லா பேசுனீங்க ஒரு ஆளுக்கு டைவர்ஸு அவன் ஒய்ஃபு கூட ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி சொல்லிட்டு டைவர்ஸு அவன் கோர்ட்டுக்கு போகும்போது அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நிறுத்தி கேட்குறான் இது என்னையா டைவர்ஸ் ஏதோ வாங்க பண்ண ஆமாம் தான் உள்ளே போயிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன என்ன பண்ணான் பொண்டாட்டி என்ன என்ன நடந்தது என்ன நடந்தது சொல்லு அப்படின்னா உடனே இவன் சொன்னான் ஏ ஒன்றும் டைவர்ஸ் வாங்கலை வாங்குற வரைக்கும் என் பொண்டாட்டி தானே அது வந்து என்ன நடந்தது ஏது நடந்தது இப்படி எல்லாம் கேட்டேன்னு என்னையே அர்த்தம் அப்படின்ட்டு முதல்ல உள்ளே போயிட்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்ட்டு போயிட்டான் அப்புறம் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க டைவர்ஸ் கொடுத்தோடனே வெளியே வந்தான் இப்போ சொல்லு டைவர்ஸ் தான் கிடைச்சல உன் பொண்டாட்டி என்ன என்ன தப்பு பண்ண என்ன சொல்லு சொல்லு சொல்லு அப்படின்னா அப்போ அவன் சொன்னான் இப்போது டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அவள் என் பொண்டாட்டி இல்லை வேற ஒரு பெண்மணி எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்மணியை பற்றி நான் பேச விரும்பல என்னென்னா ஒரு ஆம்பளை ஆம்பளைத்தனம் அப்படிங்கிறது இருக்க அது வந்து பெண்களை மதிப்பதில் தான் இருக்குது இன்றைக்கு ஒரு ஆண் வந்து பெண்ணை மதிக்கிறானோ ஒரு ஆண் பெண்ணை வந்து கரெக்டாக மதித்தான்னா இதை விட உங்களுக்கு சுதந்திரம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் என்ன சுதந்திரம் எதில் சுதந்திரம் எனக்கு அப்படிங்கிறத விட நாம் ஆண்கள் வந்து எங்களை மதிக்கிறார்களா அப்படின்னு சொன்னால் அதை விட உங்களுக்கு பரிபூர்ண சுதந்திரமும் சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது அதனால் ஆண்கள் வந்து அந்த மதிக்கிற சுதந்திரத்தை எடுத்துக்கணும் கையில் அவங்களுக்கு வந்து அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் பெருசாக கிடையாது அப்படின்னு சொல்லி என்னுடைய தீர்ப்பை கூறிக்கிறேன் நன்றி வணக்கம் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த் என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயந்த் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயந்த் வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ அறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ தேகம் பரவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றன்றோ பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா வாட்கள் கொண்டு வந்தால் தலை வாங்கிடும் தேசமடா எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் கலந்த தெங்கள் சரிதமே இது தீயில் எழுந்து வந்த தேசமே ஜாய் ஹிந்த் ஜாய் ஹிந்த் ஜாய் ஹிந்த் ஜாய் ஹிந்த்